நிச்சயமாக உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறாரே உங்களுடைய தூதர் அவர் ஒரு பைத்தியக்காரரே ஆவார் என கூறினார் அதற்கு மூசா நீங்கள் உணர்ந்து கொள்பவர்களாக இருப்பீர்களாயின் ஆவார் என கூறினார் அதற்கு மூசா நீங்கள் உணர்ந்து கொள்பவர்களாக இருப்பீர்களாயின் அவனே கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இன்னும் இவ்விரண்டிற்கும் இடையே இருப்பவற்றிற்கும் ரப்பு ஆவான் என கூறினார்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 அடர்ந்து இருண்ட மேகத்து உடைய ஒரு நாளின் வேதனை அவர்களை பிடித்துக் கொண்டது நிச்சயமாக அது கடினமான நாளின் வேதனையாகவே இருந்தது நிச்சயமாக இதிலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் நம்பிக்கை கொள்வதில்லை மேலும் நிச்சயமாக உம் ரப்பு யாவரையும் மிகைப்பவனாகவும் கிருவை உடையவனாகவும் இருக்கின்றான் மேலும் நிச்சயமாக இந்த வேதமானது அகிலங்களுக்கெல்லாம் ரப்பாகிய அவனால்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 நாம் அநியாயம் செய்பவராக இருக்கவில்லை இன்னும் ஷைதான்கள் இவ்வேதத்தை கொண்டு இறங்கவில்லை மேலும் அது அவர்களுக்கு தகுதியும் அல்ல அதற்கு அவர் சக்தி பெறவும் மாட்டார்கள் நிச்சயமாக ஷைத்தான்கள் இதை கேட்பதிலிருந்தும் ஒதுக்கப்பட்டுள்ளார்கள் ஆதலின் அல்லாஹுடன் வேறொரு நாயனை அழைக்காதீர் அவ்வாறு செய்வீராயின் வேதனை செய்யப்படுபவர்களில் ஒருவராக நீர் ஆகிவிடுவீர் இன்னும்